عليه وسلم من خاف أبدا ومن أدرك بلغ المنزل ألا إن سلعة الله غنية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கே எல்லாம் புகழ் சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முகமது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா செய்யுள் தமிழை வாழ்க்கை வழிமுறை நடக்கக்கூடிய ஒவ்வொரு தன்மை தன்மை கொண்டார் சொந்தமான எந்த விடயங்களை செய்யுமாறு இருக்கிறானோ அந்த விடயங்களை முழுவதுமானவர்களுக்கு நடக்குமா எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதால் அல்லாஹாக்கு சுபகான தடுத்திருக்கிறான் அவைகளை வெற்றும் நோக்கு கொண்டுமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் நான் ரசியம் செய்கின்றேன் கணத்துக்குரிய பெரியவர்களை சமூகங்களை நாம் நடக்க எங்களுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் பிள்ளைகளுடைய விஷயத்துல அல்லாஹாக்கு சுபகான பணித்து என்ற வார்த்தை அல்லவா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்டாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறோம் யாருக்கு அல்லா நாடுறாரோ அவர்களுக்கு அல்லாஹாக்கு சுபகான பெண் குழந்தைகளுடைய கிஃப்ட் அல்லாஹாக்கு சுபகான ஒரு வெகுமதியாக அல்லாதான் ஒரு விபத்தாக அல்லாது யாருக்கெல்லாம் நாடுறானோ ஆண் குழந்தைகள் எல்லாம் சுபகால ஒரு படுத்தாக அல்லாதா ஒரு வித்தா ஒரு விபத்தாக அல்லாதா எனவே ஒரு பக்கத்தால் பார்க்கக்கூடிய நேரத்தில் இது நம்மள ஆலோசனையுடைய ஆனா இன்னொரு பக்கத்தால பார்க்கக்கூடிய நேரத்துல இது அல்லாஹ் சுபகால சோதனை இன்னமா உங்களோட பொருட்கள் உங்களோட குழந்தைகளை நாம் ஒரு சோதனையாக வச்சிருக்கிறோம் என்பதாக எனவே பாக்கியமும் தான் ஒரு பாலமும் தான் என்பது நாம் நீங்கள் பார்க்கக்கூடாது ஆனா நன்மைக்குரிய சமூகங்களே நண்பர்களே இந்த மதுரத்துல யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் குழந்தைகளுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறாரோ ஒவ்வொருத்தருடைய ஆசை என்ன என்ற பொருளில் சாதியான பொருளியலாக என்ற பொருளே சம்பாதியான கேட்ட பிள்ளை இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல கண்காணிக்கக்கூடிய பிள்ளையாக ஆக்கணும் என்பதுதான் ஆசை ஆனா கண்ணியத்துக்குரிய சமூகத்திலே நண்பர்களே குழந்தையிடம் என்று வரக்கூடிய நேரத்தில் அப்படி ஆளவி தாய் தந்தைகள் இடத்திலேயும் ஒரு பெண்ணோடு பங்களிப்பு அல்லாமல் சுகாதாரங்களை எதிர்பார்க்கிறான் அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்புடைய விஷயம் எதுவரைக்காட்டியும் ஒரு உண்மை வாப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு ரோல் போடலாம் ஒரு முன்மாதிரியாக ஆகலையோ அது ஒரு நாளையும் அந்த பிள்ளை சாலையான பிள்ளைகளாக ஆகுவாங்களா என்று ஒரு கேள்வி கூறுகிறார் இல்ல மாஷா அதான் நாடினாலே ஒருத்தரோட கம்யூனிகேஷனுக்கு போறார் பேச ஒரு டாக்குமெண்ட் கட்ட கொடுக்கிறார் போட்டோகாப்பி கொண்டு எடுக்கிறதுக்காக போட்டோகாப்பி வந்து கிளியர் இல்லாமல் இருக்குது கம்யூனிகேஷன் காரணம் கேட்கிறான் என்னப்பா கிளியர் இல்லாமல் இருக்கிறோம் செஷன் பழுதா இருக்கு ரெண்டாம் கணக்கு பார்த்தா அதுவும் கிளியர் இல்லாமல் மூணாவது தரப்படுத்து பார்த்தா அதுவும் கிளியர் இல்ல அதுக்கு போற மிஷினை தொடர்ந்து டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அதே தெளிவு இல்லாம கிளியர் இல்லாம எப்ப ஒரிஜினல் கிளியர் இல்லையோ பொட்டப்படி ஒரு நாள் கிளியர் ஆகலாம் உண்மை வாப்பா என்ற அமைப்புல எங்களுக்கிட்ட தகஜுது இல்ல எங்களுக்கிட்ட அஞ்சு நேரம் தொழுகை இல்ல எங்களுக்கிட்ட சுண்ணாவுடைய மகத்தத் இல்ல எங்களுக்கு ரசூலுக்காரன் செல்லலாம் அப்படின்னு செல்லவங்கள மகத்தத் இல்ல நாங்க அறாத்திலிருந்து எங்களைய பாதுகாத்துக் கொள்ள இல்ல ஆனா எதிர்பார்க்கணும் ஒரிஜினல் இப்படிதான் இருக்குது எதிர்பார்க்கணும் பொட்டோகோப்பி போட்டு அவர்கள் இமாம் ஷாஃபியை போல இமாம் அபு போல இமாம் மாலிகிய போல ஆகணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குதே இது ஒரிஜினலேயே கிளியர் இல்லாமல் இருந்த போல போட்டோகோபி கிளியராக ஆகணும் என்று ஆசைப்படுவதன் போல எனவே கண்ணியத்துக்குரிய சமூகங்களே நண்பர்களே பரான் சுண்ணாவை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு ஆதரவு வைக்கலாம் எப்ப உண்மை வாப்பா தப்புவா உள்ளவர்களாக இருப்பார்களோ சாதியங்களாக இருப்பார்களோ எது ஒரு காரியமற்ற குழந்தைகள் போகாமல் இருப்பாங்களோ அந்த புள்ளேல அல்ல நேர் வழிக்குள்ள எடுப்பான் சொல்றதுக்குள்ளவர்களாக மாற்றுவான் என்ற ஒரு ஆதரவு இருக்கலாம் நிபந்தனை ரொம்ப வாப்ப தக்குவா இருக்கும் கண்ணியத்துக்குரிய சமூகங்களை நண்பர்களை பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துவா என்னன்னு கேட்டா எடுத்த வாய்ப்பு சொல்லுவோம் ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் யா அல்லாஹ் இந்த பிச்சவர்கள் இந்த மனைவிமார்கள் யா எனக்கு ஒரு கண்குளிர்ச்சியாக ஆக்கிடுவாயாக அதோட துவா முடியாது وجعلنا للمتقين إماما யாருல இந்த புள்ளேத முத்தகீன்களாக ஆக்கி எனக்கு கற்புலுங்கிய தரோடும் என்று நான் துவா அதுக்கு அந்த துவா முடிவதற்கு தெரியுமா இந்த முத்தகீன்களுக்கு தக்குவா உள்ளவர்களுக்கு பயபக்தி உள்ளவர்களுடைய இமாமாக ஒரு ரோல் மொழியாக ஒரு முன்மாதிரியாக உண்மை வாக்க ஆகிய என்னைய ஆக்கிடுவாயாக என்றுதான் துவா எனவே அது புள்ளேதுக்கு கேட்கிற துவாவா சுருக்கமா பார்த்த புள்ளைகளுக்கு அல்ல அவர்களுக்கு கேட்கக்கூடிய துவா புள்ளையில தப்புவா உள்ளவர்களாக ஆக்கி தன் துணிஞ்சி ஆக்கிரத்துக்கு என்னைய முதலாவதாக தப்புவா உள்ளவர்களுக்கு ஒரு இமாமாக பின்படுத்தப்படுவதற்கு தகுதியான உம்மமாப்பாவாக இணை ஆக்கிடுவாயாக இதுதான் துவா எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நோ அலங்கி செலாக்குவதெல்லாம் அவர்களுடைய மகன் இருந்தார் எனவே ஹிதாயத் நம்முடைய ஆளுமையின் வைக்கல்ல ஆனா எதுவரை காட்டி கொண்டிருக்கமோ சிறுக்கு போகலையோ உண்மை வாப்பா தக்குவா உள்ளவர்களாக இருந்தால் அந்த உண்மை வாப்பாவுடைய பழக்கத்தால அந்த பொருளை நல்லா நேர்மடிக்கு கொண்டு வருவான் ஆக குறைஞ்சது மௌத்துக்கு பின்னால் உண்மை வாப்பாவோட சுருக்கத்துல சேர்ப்பான் இந்த ஆதரவு வைத்தான் அது உதாரணம் என்ன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குரான் யாரும் அலிஹி சலாம் அவர்களுடைய பக்குவத்தால் சொல்றாங்க யாக்கும் அலவி சலாத்து அவர்களுடைய பிள்ளைகள் கண்ணத்துக்குரிய சகோதரர்கள் என்ன திட்டம் போடுறாங்க யூசுப் அலவி சலாத்து வசலாம் அவர்களை கொலை செய்வதற்காக எங்கட பிள்ளைகள் கூட அந்த அளவுக்கு யோசிப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறி இது ரொம்ப ஆரம்பித்த ஒரு முன்மாதிரியா எங்களுக்கு காட்டினான் சகோதர சகோதரர்கள் மத்தியிலையும் பொறாம போட்டி வரலாம் அது கொலையுடைய அளவுக்கு போகலாம் அது ஒரு நபியுடைய குடும்பமாக இருந்தாலும் நபி என்றதெல்லாம் போறாங்க எனவே தம்பிய கிணத்துல போட்டுட்டு வந்து வாப்பாக்கு பச்சை பொய்ய சொல்றான் நபிக்கு பொய்ய சொல்றாங்க வாப்பாக்கு பொய்ய சொல்றாங்க ஓனாய் திண்டுட்டு ரத்தமோட நாங்க ரத்தமோனா இருக்கிறோம் அந்த ஆடைய பார்த்தா கிளிங்கே இல்ல வாப்பாக்கு நல்ல தெரியும் புள்ளே பொய்ய சொல்றான் ஆனா தப்புவா உள்ள ஒரு பாப்பா தப்புவா உள்ள ஒரு உண்பா ஒரு நாள் பிள்ளைகளுக்கு பதுவா செய்யவே மாட்டான் நாசமா போ எந்த யூசும் எந்த அநியாயத்தை செஞ்சு வந்திருக்கிறாய் பச்சை பொய்யதான் சொல்கிறாய் இந்த ஆடை பிரிஞ்சிருக்கின்ற பொய்யான ரத்தம் தானே நீ நாசமா போகணும் நானோட உண்மவும் இல்ல வாப்பவும் இல்ல நீ எந்த பிள்ளையும் இல்ல வீட்டால போ அப்படி ஒரு பருவாவும் இல்ல பசபரும் ஜலீல் ஒன்றாவது இவ்வளவு பெரிய தவற செஞ்சு வந்த பிள்ளைகளுக்கு அந்த உண்மை வாக்க அந்த பூவா உள்ள உண்மை வாக்கு வா கேட்கிறான் நான் பொறுமையோட இருப்பேன் இந்த விஷயத்தை அல்லாக்கு பொறுப்பு சாப்பிடுறேன் அடுத்த மகன் புரியாதினுடைய விஷயத்திலே இதே மாதிரி சம்பவம் நடந்தது குரான் சொன்னது இன்னமா அஸ்ரோபத்தி என்னுடைய கவலைய என்ன சஞ்சலத்தை நான் அல்லாஹுக்கே பொறுப்பு சாட்டேன் தகஜனுடைய நேரத்துல அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க கண் பார்வை இல்லாம உங்களோட புள்ளே மோசமான புள்ளேடா அந்த புள்ளேல மாற்று வருமா தகஜத்துல அழக்கூடிய அழுக உங்களோட கண் பார்வை போகக்கூடிய அளவுக்கு அழுங்க அந்த நேரமான புள்ளேல நாமோட கிழக்கு கொண்ட கொண்டு வாரோம் சில தீவுடைய உலமாக்களுடைய கருத்து அந்த புள்ளையில அல்ல நபிமான்களாக இல்லாமல் எனவே உண்மை வார்த்தையுடைய தக்குவா இருக்குது இவ்வளவு மோசமான சந்தையிலையும் அல்லாஹாக்கு சுபகான கற்றுக்குள்ள ஹயாத்திலே எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே சாலிகான பிள்ளைகளாக அல்லா மாற்றுவார் அந்த உண்மை வார்த்தையுடைய தக்குவா பதுஹா இல்ல இல்ல தக்குவா உள்ளவர்களுடைய துஹா கண் பார்வை போகக்கூடிய அளவுக்கு அழுந்தாங்க அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க அல்லா எல்லா நிலைமைகளும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சில நேரங்கள்ல நம்முடைய ஆளுமையினுடைய கதல் அந்த உண்மை வாப்பா தக்குவா உள்ளவர்கள் தான் ஆனா ஹயாத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பிள்ளை நேர்மைக்குள்ள வராது உண்மை வாப்பா முழு முயற்சி செய்யறாங்க ஆனா அவன் கட்ட மாறி பேசிட்டான் தவறான பழக்கங்கள் இருக்கிறான் ஆனா புறான எங்களுக்கு ஒரு ஆய ஒரு புறானுடைய ஆயத்தங்களுக்கு ஆதரவு தருவது உண்மை வாப்பாவுடைய தக்குவாவுடைய பழக்கத்துல அந்த மகனை அந்த மகளை அந்த சொர்க்கத்துல சேர்த்துருவான் ஒரு ஆய எப்ப ஒரு மனிதன் ஈமானோட அமலோட சாலியான அமைப்புல வாழ்வாங்களோ அவர்களை நாங்க சொர்க்கத்துக்கு போடுவோம் அதோட அல்ல முடிக்கல அவர்களுடைய பித்தளங்களை அந்த பித்தளங்களை அந்த உண்மை வாக்கோட நாங்க பேசினோம் என்பதாக எனவே உண்மை வாக்களுடைய தக்குவா ஆதரவு வைக்கலாம் முத்தமான பிள்ளைகள் கொண்டோ ஹயாத்தில் வைக்கக்கூடிய நேரத்தில் அல்ல நேராக வலுக்குள் எடுப்பான் அப்படி இல்ல அல்லாமக்கு சுபகாரம் கௌட்டாகினாலும் அந்த பிள்ளைகளை உங்க வாப்பாவுடைய தக்குவாவுடைய பறக்கத் அவங்களோட முயற்சியுடைய பறக்கத் அல்ல சொர்க்கத்துல சேர்த்துக்குவான் எனவே யாரு இருந்தோனும் பிள்ளைகளுக்கு திருந்தோம் பிள்ளைகளுக்கு இருந்ததுக்கு யாரு இருந்தோனும் அம்மா வாப்பா இருந்தோனும் எது உனக்காட்டியும் உண்மை வாப்பா திறந்தல்ல ஒரு வரக்காட்டியும் புள்ளை சொல்லுவாங்களா என்ற ஏன் நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் உள்ள கவலை இந்த வருங்காலம் இந்த காலத்துல புள்ளே வளர்க்கறதுக்கு கஷ்டம் எல்லாமே ஏற்றுக்கொள்றோம் தான் ஆனா எது உனக்காட்டி ஞானம் நீங்களும் எதைய மாற்றிக்கொள்ளலையோ இந்த பியூச்சர் ஜெனரேஷன் உங்களுக்கு மாற்ற முடியாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம் ஒரு நபி அல்ல ஆயிரம் நபிமார்களுக்கு ஹிதமத் என்ற ஒருவர் அந்த சம்பவத்தை சொன்ன காரணமே ஒரு உண்மை வாப்பா இருந்தா நீங்க எவ்வளவு புண்ணியரோட கம்யூனிகேஷன் எவ்வளவு அழகான அமைப்புல பேச்சுவார்த்தை நடத்தணும் என்று ஒரு புறாங்க யார் என்னுடைய அருமை மகனே அல்லாஹுக்கு சிறு செய்யாத இன வைக்காத நானும் நீங்களும் உள்ளத்தை கையெழுத்தி சொல்லி பார்ப்போம் எவ்வளவு உள்ளதுக்கு ஈமான் உடைய கருதியை சொல்லுது يا بني إنما إن تك مثقال حبة من خردل فتكن في صخرة أو في السماوات أو في الأرض يأتي بها الله ஒரு பாப்பா ஒரு உம்மா பிள்ளைகளுக்கு எப்படி நற்சீகம் செய்யணும் மகன் பயம் மகாத பயம் அபூத பயம் உம்மத பயம் உம்மத பயம் வாப்பட பயம் இது எல்லாத்துக்கும் மேல அல்லாத பயம் உலகத்தில் இருக்கணும் நீ ஒரு விஷயத்தை ஒதுங்கி விடாய் ஒரு கடுகளவு சின்ன விஷயம் வானத்திலேயோ பூமியிலேயோ மலைக்கு பின்னாலேயோ எங்க செஞ்சாலும் தியாகத்துடைய நாள் அது உனக்கு முன்னால் அல்ல கொண்டு வருவான் இந்த இறையக்கத்தை நானும் நீங்கள் ஓட உண்டாக்குகிறோம் நாங்க பேசுறதே இந்த பிள்ளைகளோடு உட்கார்ந்து அழகான அமைப்புல தக்குவாவுடைய விடயங்கள் ஈமானுடைய விடயங்கள் يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانهى عن المنكر என்னுடைய அருமை மகனே தொழுகையை நிலைநாட்டுகிறார் எப்படி நபியத்தை அடே தொழுமுகோ இல்ல குடும்பம் பாரு இல்ல இந்த யார் தொல்லையா மகே சிந்திச்சு போட்டு இந்த அருமையான மகனே இறக்கமான பாசமான மகனே தொழுகிற நிலை நாட்டுக்கோ நன்மையான விஷயங்களை ஏறிக்கோ தீமைகளை தடுத்துக்கோ இதை செய்யற நேரத்துல கஷ்டங்கள் வரும் பொறுமையாக இவ்வாறு ஈமான் தக்குவ மட்டுமல்ல கஷ்டங்கள் இல்லா ஒலா தம்ஷிக்கிறதா என்னுடைய அருமை மகனே நீ ஒருத்தரோட பேசக்கூடிய நேரத்துல பெருமை மகதையின் காரணமாக முகத்தத்தில் இருப்பான் அகலாக்க உண்மை வாப்ப பஞ்சு கொடுப்போம் பெருமையோட ரோட்ல நடக்காத குரல் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒன்றுமே நாங்க செய்யறல்ல அழுக போறோம் பாருங்களே அதுல என் மகன் எப்படி இருக்கிறானே அந்த பாருங்களே அதுல மகள் செல்வத்தை கேட்கிறான் இல்லை அதுல நாங்க செய்ய ஒன்று நாங்க வேறு பொருளும் இல்லை ஒரிஜினலே சரியில்லை இரண்டாவது உங்களுக்கு அந்த பிள்ளைகளோட தண்ணீரை செய்யக்கூடிய பழக்கமும் இல்லை இந்த ரெண்டும் இல்லாம எங்கதான் எங்களை பிள்ளைகள் நாங்க துணியா துணியா துணியா என்று சம்பாதிக்கக்கூடிய இருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அந்த புள்ளேனுக்கு ஒரு ரோல் மாடலான ஒரு முன்மாதிரியான ரொம்ப வாப்பமாக இல்லை அவர்களுக்கு நம்ம நசீன உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உபதேசம் செய்கிறது ஒவ்வொரு நாளும் சம்பாத்தியத்துலதான் இருக்கிறோம் ஆனாலும் அதுவும் ஹலாலா ஹராமா என்ற சிந்தனையே இல்லாமல் இருக்கு அப்புறம் முகமது ஜுவைனி அஹமத்துல்லாமி அலைஞ்சி சொல்றாங்க என்னுடைய வாப்பா என் வாப்பா கல்யாணம் முடிக்க முடித்தாலே என்ற வாப்பட நியத்தை என்ன எனக்கு ஒரு காரியமான புள்ள கிடைக்கணும் அந்த புள்ளைய கொண்டு முழு உலகத்துக்கு நீ பரவணும் இவ்வளவு கல்யாணம் முடிச்சா கல்யாணமே முடிச்சிருக்க என்ன மாப்பிள சம்பாத்தியம் அலாலான சம்பாத்தியம் மூத்த உலகத்தில் எழுதக்கூடிய கிதாப்களை கேட்டு எடுத்து அழகான எழுத்துல எழுதுவாங்க எந்த அந்த காலத்துல பிரிண்டிங் மெஷின் இருக்கல அதுக்கு ஒரு குஜராத் ஒரு கூலி வந்து எடுப்பாங்க அலாலான சம்பாத்தியம் அதுக்கப்புறம் சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில் ஒரு சாயமான பெண்ணை தேர்ந்தெடுக்க பாக்குறாங்க கிடைக்கல எனக்கு ஒரு தக்குவா உள்ள பக்குவமான ஒரு புள்ள கிடைக்கணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டிய ஒரு அடிமை தக்குவா உள்ள ஒரு அடிமைய அப்படியே திருமணம் முடிக்கிறார் ஏன் புள்ள மனிதா வரணும் எனவே கிடைக்கக்கூடிய மனைவி சாலியமான மனைவிய ஓடி போயிட்டு பாஞ்சி போயிட்டு உண்மவாமுக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சு அதுக்கு கூட புள்ள சாலியமான புள்ள ஆகணும் என்றதை எதிர்பார்க்கறது இல்ல இல்ல எனக்கு புள்ள கிடைக்கணும் என்றதுக்காக வேண்டி சாலியான புள்ள கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி சாலியான மனைவி சுதந்திரமான பெண்களுக்கு மக்கள் கிடைக்கல அதிக பரவாயில்ல தப்புவா இருக்கிறானா அந்த குற்ற முடிக்க தயாரா புள்ள கிடைச்சிட்டு அதுக்கு பின்னால கணிசத்துக்கு எந்த நண்பர்களே மனைவிக்கு செல்லாம நீ மட்டும்தான் பார்க்கணும் வேற யாரும் ஹலாலானது மட்டும்தான் போகும் ஒரு நாள் என்ன நடக்குது அவ கிச்சன்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார் மனைவி அப்போ முகமது ஜுவைனி ரஹிமகுல்லா அழுவுனாங்க அடுத்த வீட்டு அடிமை பெண் ஓடி வந்து புள்ள அடிப்பு என்று தூக்கி பாட கொடுக்கிறதுனா வாப்ப ஓடி வந்தாங்க உள்ளே பறச்சு எடுத்தாங்க விரல கை விரல வாய்ப்புள்ள போட்டு அந்த கை குழந்தைய வாங்கி எடுக்க சக்தி எடுக்க வச்சான் நாங்களும் சொல்லுவோம் பணம் ஹலால பேருக்கு எழுதிக்கணும் ஆனா டூ மச் போட்டு இது எல்லாம் மீறி போறது உங்களோட காலை முடிச்சா என்ன கொஞ்சா போகும்போது இதுல என்ன அறாமலால் பார்க்கிருக்குது கண்ணத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை ஆதித்தான் அவர்கிட்ட கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார் என் மகன் வாங்கி போட்டு போட்டு சக்தி போட்டு போட்டு மவுத்தா போனதை நான் தவிர்க்கிறேன் ஆனா இந்த மகன் உடம்புக்குள்ள அவங்களோட தாய் அல்லாத வேறொரு பெண்ணுடைய சந்தேகமான பால் தெரித்து என் மகன் சுபாவம் மாறுறது இது என்னால தாங்கலாம் ஏன் ஒரு அடிமை பெண்ணுக்கு சுதந்திரமான பெண் அல்ல அடிமை பெண்ணுக்கு எஜமானுடைய அனுமதி இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது இவன் அனுமதி இல்லாம வந்த தந்த பால் இது ஹராமா ஹலாலா என்பது யோசிக்கும் இந்த மாப்பாவுடைய கவலை பக்குவம் ஹராம் ஹலாலுடைய பேணுதல் அந்த மகன அல்லா பெரிய ஆலிமாக ஷாப்பியின் பதகத்துடைய ஆகப்பெரிய ஒரு ஆலி அபு முகமது ரஹ்மல்லா எந்த அளவுக்கு என்றால் இமாமுல் ஹரமை மக்கா மதீனாவுடைய இமாம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பிரபலியமானவர் எத்தனையோ கிதாபரை எழுதினவர் எவ்வளவு பயான்களை காக்க கடக்கக்கூடியவர் ஆனா வாழ்க்கையில் ஒரு பிரபலம் பிரச்சனை வரும் பேசிக்கொண்டே போகக்கூடிய நேரத்துல சில நேரங்கள்ல வாயில தரமாற்றம் வரும் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சொல்லுவாங்களா இது என்னன்னா அந்த சந்தேகமான பாலை உதிஞ்சி எடுத்தனே அதனுடைய பிரதிபலம் தான் எனக்கு சில நேரங்கள்ல வாயில தடமாற்றம் வரும் ஏன் நீங்க நானும் நீங்களும் ஹலாம் ஹலானுடைய விஷயத்துல எவ்வளவு பேருக்கிறாங்க எவண்ட பணத்தை சரி பரவாயில்ல எவண்ட உள்ளத்தை நோய்க்கு சரி பரவாயில்ல அடுத்தவண்ட பாணி சரி பரவாயில்ல ஹராம் ஹராமுடைய பேரிடர் இல்ல புள்ளேல வளர்க்கிறோம் எதிர்பார்க்கிறோம் இவன் ஷாப்பிடிக்க போல வரணும் இவன் வந்து ஹனிப்பா போல வரணும் வயது செஞ்சு இந்திய போல வரணும் இவன் புகாரிய போல வரணும் ஆனா ஹராம் ஹராமுடைய விஷயத்துல பேசுறது ரோல் மட்டும் இல்ல நசிமத்தும் இல்ல ஹராம் ஹலாலுடைய பேரிடரும் இல்ல ஆனா எப்படி நாம் எதிர்பார்க்கிறோம் புள்ளேல எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள் என்ன சொல்றது முக்கியமான விஷயம் இந்த பங்களிப்பு எங்களை பக்கத்தால வராம ஒரு புள்ள சாலியமான பிள்ளையாக ஆகிறது கீதா மாற்றால் அல்ல நாடினாலே தவிர ஒரு தூரமான கஷ்டமான ஒரு விஷயம் எங்களோட கையில தான் ரபுல் ஆலமின் அதுக்குரிய பொறுப்பு எல்லாம் அப்படி சுபகாரங்களை தந்திருக்கிறான் நீங்க உள்ள வாங்க என்ற அமைப்புல என்ன செஞ்சிருக்கீங்க எவ்வளவு அகலாக்கான முறையில நடந்து கொள்வீங்க எவ்வளவு அழகான நசினங்களை செய்வீங்க அந்த புள்ள தவறு செஞ்சாலும் கொண்டிருக்குது ஏசுறது மிரட்டுறது அடிக்கிறது இந்த முறையில புள்ளையில கல்வியை செய்யறது ஆனா இஸ்லாம் இந்த முறையை சொல்லுகிறாரு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுறது இறக்கமா பாசமா அந்த புள்ளைகளோட கணக்குரிய சமூகங்களே நண்பர்களே அன்பு மாலிக் ரவி அல்லாஹ் வாழ்க்கை சொல்றாங்க இந்த உண்மை என்னைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒப்படைச்சாங்க இந்த ஒரு பத்து வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சொர்க்கத்திலே இருந்தார் ஆனா அந்த பத்து வருஷத்துல யோசிங்க பத்து வருஷத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக எனக்கு ஏற்றவும் இல்ல எனக்கு அடிக்கவும் இல்ல நான் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செஞ்சா ஏண்டா செஞ்சா என்று கேட்டதும் இல்ல செய்ய சொன்னது செய்யாத பட்சத்துல ஏண்டா செய்ய வேண்டும் கேட்கவே இல்லை பத்து வருஷம் ஒரு புள்ளோடு ஒரு பாப்பா எப்படி நடந்து கொள்ளணும் இந்த ரசூல்லா எடுத்து காட்டினார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் ஒரு நாள் ரசூல்லா வந்து அரசு ஒரு மாதிரி ரவி எல்லாம் ஒண்ணு சொல்றாங்க இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சுக்க வாங்கலை எந்த வாழ்க்கை சென்றாலும் வல்லா இல்லாம வல்லா நான் செய்யவே மாட்டேன் யாரும் சூழல யோசிச்சு பாருங்க இது எனக்கோ அவருக்கோ அல்ல நீண்ட நேரத்துக்கு பின்னால வாராங்க அரசு கூட பாதிக்கிறது எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார் பின்னக்கால பேச ரெண்டு தோல் புத்தகத்துக்கு மேல கைய வைக்கிறார் கைய வைக்கிறார் அவர் திரும்பி பார்க்கிறார் யாருடா எனக்கு கைய வைக்கிறது திரும்பி பார்க்கப்பட போல விவாதத்துல திருச்சி கொண்டிருந்தார் திருச்சி கொண்டு உழைச்சி கொண்டு இல்ல திருச்சி கொண்டு கேட்டாங்க அத நான் சொன்ன விஷயம் செஞ்சு பண்ணிட்டா இதுதான் செய்ய போறேன் அப்படியே ஓடி போயிருக்கோம் கண்ணியத்துக்குரிய அந்த இல்ல இந்த ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பிறகு இந்த பைக்காலஜியில பேசாம உள்ளே உள்ளே பழக்கமே அப்படிதான் எதை நான் செய்ய மாட்டேன் இப்படிதான் சொல்லுவாங்க அதை சொல்ற நோக்கமே உமா வாப்போடைய முகத்தை பார்த்து இவங்க என்னையோட எப்படி நடந்து கொள்வாங்க நம்ம இப்ப ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு கண்ணியத்துக்குரிய சம்பவங்களை நண்பர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான எனவே ஆன முக்கியம் நானும் நீங்களும் ஒரு முன்னாடியான ஒரு உண்மை ஈமானுடைய விஷயத்துல இப்பாதத்துடைய விஷயத்துல விஷயத்துல அகலா அழகான பண்பாடுகளுடைய விஷயத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாம் எப்ப இருந்து அணுகு போறோம் பிள்ளைகளுக்கு நசீகம் செய்வோமோ அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள வார்த்தையை மாற்றத்தை பார்க்கணும் இதுலயும் ஆரம்பம் முக்கியம் இவ்வளவு எல்லாம் எங்கட பக்கத்தால செஞ்சதுக்கு போறோம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்ன அந்த பிள்ளைகளுக்கு சாயமான நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைய படிச்சு கொடுக்கணும் எது உனக்காட்டி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்கள் உருவாக இல்லையோ நீங்க ஆலிமா இருக்கலாம் முக்தியா இருக்கலாம் சக்தியா இருக்கலாம் தாழியா இருக்கலாம் சாலிமான மனிதனா இருக்கலாம் ஆனா அந்த பிள்ளைகளுக்கு தவறான சகவாசங்கள் வந்துச்சா அந்த பிள்ளைகள் எவ்வளவு நல்ல உமா வாப்பாவா சில நேரங்கள்ல தவறான பாதிக்கு போவாங்க கெட்ட நண்பர்களுக்காக ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் ஏதாவது இருக்கிறான் என்பதாக எனவே நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் சரியான அமைப்புல கவனமாக தேர்ந்தெடுக்க என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சமூகர்களே நண்பர்கள் உண்மை பெருத்தீர்கள் வாப்பா பெருத்தீர்கள் நண்பன் தான் பெருத்தி என்ற தான் உலகமே பெருகிறது இது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி ரசூல்லா சிறந்தா அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன செஞ்சாருண்டா ஒரு சாப்பாடு அவங்க போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மத்தான நாங்க சாப்பிடாம இருக்கிறீங்க நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன் தாவத்துக்கு தான் அவரும் இஸ்லாத்தை தழுவிட்டா ரசூல்லா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த செய்தி ஒப்புதாதிவாதி மழைத்துடைய கூட்டாளிகளை ஒரு காலத்துக்கு வைத்து கூட்டாளிக்கு போன உடனே இந்த காலத்திலும் அப்படிதானே தவறான கூட்டாளிமார்களுக்கு செய்தி போச்சு இவன் என்ன இப்ப தப்பியோடதான் இருக்கிறானாம் தொப்பியோடதான் இருக்கிறானாம் முன்சப்புக்கு போறானா இவன் எப்படி சரி விரட்டோணும் இவன் என்னோட வலிக்கிறதோ எடுத்தோம் இப்படிதான் நடந்தது என்ன நடந்துச்சு இவன் திரும்பிட்டார் இந்த நேரத்தில் உபயோக கலர் உடனடியாகும் வந்துட்டு என்ன நீ மதம் மாறிட்டாயாமே இந்த கேட்ட அமைப்பு பேசின அமைப்புக்கு என்ன நடந்து இவனுக்கு இல்ல இல்ல நான் இஸ்லாத்துக்குள்ள போனேன் அவன் சாப்பிடாம அவர் அவன் நீ மட்டும்தான் கனிமா சொன்னேன் என்பதாக ரசூல்லா செல்லாலே தின்றதுக்கு அவனுக்கு கனிமா சொன்னது போயிட்டு பிரஷர் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இந்த பிரஷர் இருக்குது இந்த காலத்துல அந்த பிரஷருக்காக வேண்டிய ஆராய்ச்சி என்ன நடந்துச்சு இந்த பிரஷரின் காரணமாக இவர் இந்த தவற பேசுற முகத்துல தும்பினோட நாம ஆயத்தால் ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا قليلا لقد أضلني عن الذكر بعد إذ இந்த அநியாயக்காரன் கிராமக்கூடிய நாள் தன்னுடைய கைகளை கடிச்சு கடிச்சு துப்புவார் என்பதாக குரான் கெட்ட நண்பர்களோட யாரு போனாங்களோ அந்த முழு கூட்டத்தையும் பார்த்து அல்லா செய்தார் இவனுக்கு நடந்ததுதான் அவர்களுக்கும் நடந்தது எனக்கு நடந்த கேடே நஷ்டமே அந்த வசூலுடைய பாதை எனக்கு எடுக்க எனக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு